திருச்சிற்றம்பலம் சோழநாடு காவிரி தென்கரை தலம் வீழிமிழலை திருச்சிற்றம்பலம் ஈரும் பொன்மலை வில்லால் எரியம்பாணில் திரிந்த புறமுன்றும் செற்றானுரை கோயில் தெரிந்த அடியார்கள் சென்ற தீசை தோறும் விரும்பியே தீர்கொள்வார் விழிமீழலையே வாதைப்படுகின்ற வானோர் தூயர் தீர ஓத கடல் நஞ்சை உண்டான் உரை கோயில் கீதத்தீசையோடோ கேள்வி கீடையோடும் வேத தோலியோபா விழிமீழலையே பயிலும் மறையாளன் தலையீர்பலி கொண்டு துயிலும் போழுதாடும் ஜோதியூரை கோயில் மயிலும் மடமானும் மதியும் மீளவேயும் வெயிலும் போலி மாத விழிமீழலையே இரவன் பகலோனும் எச்ச தீமையோரை நிறவீட்டருள் செய்த நிமலன்பூரை கோயில் குரவஞ்சூர புன்னை குளிர்கோங்கீழ வேங்கை விரவும் பொழிலந்தண் விழிமீழலையே கண்ணீர் கனலாலே காமன் போடியாக பெண்ண கருள் செய்த பெருமானூரை கோயில் மண்ணீர் பேரு வேள்வி வளர்த்தி பூகை நாளும் விண்ணீர் பூயல் காட்டும் விழிமிழலையே மாலாயிரங்கொண்டு மலர்கண்ணீட ஆழி ஏலாவலயத்தோ ஈதானூரை கோயில் சேலாகிய பொய்கை செடுநீர் கமலங்கள் மேலாலெறி காட்டும் விழிமீழலையே மதியால் வழிபட்டான் வாணால் கொடு போவான் கொதியாவரு கூற்றை குமைத்தாலூரை கோயில் நிதியான்மிகு செல்வ நித்தனியமங்கள் விதியால் நிற்கின்றார் விழிமீழலையே எடுத்தான் தரு கீனை இழித்தான் வீரலூன்றி கொடுத்தான் வாழாளா கொண்டானூரை கோயில் படித்தார் மறை வேள்வி பயின்றார் பாவத்தை விடுத்தார் மிக வாழும் விழிமீழலையே கிடந்தானீருந்தானோ கிழ்மேல் காணாது தொடர்ந்தாங்கவரேத்த சுடராயவன் கோயில் படந்தாங்கரவல் குல் பவள தூபர்வாய் மேல் விடந்தாங்கிய கண்ணார் விழிமிழலையே சிக்கார்த்துபரடை சிறுதட்டுடையாரும் நக்காங்கலர் தூற்றும் நம்பானுரை கோயில் தக்கார்மறை வேள்வி தலையாயுலகுக்கு மிக்காரவர் வாழும் விழிமீழலையே மேனின்றிழி கோயில் விழிமிழலையுள் எனத்தெயிற்றானை எழிலார் பொழில் காழி ஞான துயர்கின்ற நலங்கொள் சம்பந்தன் வாய்மை தீவை சொல்ல வல்லோர் நல்லோரே சுவாமி வீழிநாத சுவாமி அம்பாள் சுந்தர குஜாம்பிகை திருச்சிற்றம்பலம்